சொல்லுங்கம்மா பேசுறேன் உருவம் நாங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் கேள்வி கேளுங்க ஆனா சில வந்து உருவம் இருக்குது அவன் வந்து கண்ணால பாக்குறான் பருவ பல குரான்லயே பல இடத்துல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க சரி இன்ஷா அதற்கான தெரிவி தருவார்கள் அடிப்படை கொள்கையே உருவமற்ற இறைவனை வழங்குவதுதான் இந்த ஒன்றுக்காகத்தான் நபிகள் நாம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாங்க இந்த ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக மக்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் சொல்லனா துன்பங்கள் அனுபவித்தாங்க நபிகள் நாம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை சித்திரவதைகள் ஊரை விட்டுமே வெளியேற்றப்பட்டாங்க அவர்கள் நடந்து போன பாதையில் கற்களை முற்களையும் நட்டி வச்சாங்க அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய க தலையில் போய் ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தாங்க இப்படி எவ்வளவு துன்பங்களை நபியில் நாம் செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து காவிர்கள் கொடுத்தார்கள் என்றால் என்ன காரணம் அவருடைய கொள்கைக்கு எதிராக நம்பியில் நாம் செல்லதா அலிசல்லம் சொன்னது தான் ஏன்னா அவர்களிடம் வந்து உருவமுள்ள இறைவனை வழங்குவதுங்கிற சித்தாந்தம் இருந்தது நபியில் நாம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உருவமற்ற இறைவனை வழங்க வேண்டும்னு கொண்டு வந்தாங்க இது அவங்களுக்கு பிடிக்கலை அப்போ நபீலாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த விஷயத்துக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்களோ அதற்கு எதிராக முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டே இன்னைக்கு எதிராக கருத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதிலே நம்ம புரிஞ்சுக்கிறலாம் இது உருவமற்ற இறைவனைத்தான் முஸ்லீம்கள் வணங்குவார்கள் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் விளங்கியிருக்கல முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட விளங்கி இருக்கிறாங்க நமக்கும் முஸ்லீம்களுக்கும் வித்தியாசமே அதுதாங்கிறத எல்லா சமயத்தவர்களும் விளங்கி இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது முஸ்லீம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விரல் விட்டு என்கின்ற சில மட்டும் புரியாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று யகூதிகளுடைய கொள்கை தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறத பல்வேறு இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அத் தஜிசீம் அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றது இது யகு மதுஹபுல் யகூதியா யகூதிகளுடைய மதுஹப்ங்கிறத இமாம் நபீர் அலி போன்றவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த யகூதியத்தான கொள்கை தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க இப்போ முஸ்லிம்களுடைய பெயர்களை கொண்டால் மட்டும் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடிப்படைக்கு இது சரிவருதான் நாங்கள் பார்த்து தான் நம்ம ஏற்றுக்கொள்வதாக புறந்தொள்வாங்க முடிவு கோரணும் அப்போ இது வந்து தெல்ல தெளிவானது ஒரு பாமர முஸ்லீம் கூட அறி அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக நீங்கள் சொன்னீங்கல்ல குர்வான வசனத்தெல்லாம் சொல்கிறாங்கண்டு அதை ஓதி காமிப்பாங்க ஏன்னா குர்வானில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் அல்லாவை காண்பார்கள் உஜூஹுன் யௌமைது நாலிரத்துன் இலா ரப்பிஹா நாலிரா மலர்ச்சியுள்ள முகங்கள் எல்லாம் தங்களுடைய ரப்பை மறுமையிலே கண்டுகொள்ளும் சத்தரவும் என்று அல்லா குரான் சொல்கிறான் அதே போல் நபியில் நாம் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்தல் பத்ர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பதினான்காம் இரவில் பூரண சந்திரன் நீங்கள் பார்க்குறீங்க யாருக்கா சந்தேகம் இருக்குமா பதினான்காம் இரவில் சந்திரனை பார்க்குறது யாருக்கா சந்தேகம் இருக்குமா இருக்காது அப்படி சந்தேகம் இல்லாமல் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபியில் நாம் சல்லா அலிசல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த அதீசை வச்சுக்கிட்டு அதுபோல் ஏற்கனவே நான் சொன்ன குரான வசனத்தை வச்சுக்கிட்டு அல்லாவை பார்க்க போகிறோம்ல அல்லாஹ் உரம் இருந்தால் தானே பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு அப்பாவித்தனமான கருத்தை சொல்கிறாங்க அடிப்படை புரியாதனால சாதாரண உலகத்திலே கூட எத்தனையோ பொருட்களை வந்து உருவம் இல்லாமலேயே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்று பார்ப்பதற்கு உருவம் இருந்தே ஆக வேண்டும் என்பதில்லை உதாரணத்துக்கு ஒளி வெளிச்சம்னு இருக்க பாருங்க சூரிய வெளிச்சம் வீட்டிலே எழுகிற லைட்டினுடைய வெளிச்சம் இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் உருவமே கிடையாது ஆனால் பார்க்குறோம்ல லைட்டுக்கு உருவம் இருக்குது அந்த லைட்டிலிருந்து வருது பாருங்க வெளிச்சம் அதுக்கு உருவம் கிடையாது சூரியனுக்கு உருவம் இருக்குது சூரிய வெளிச்சம் படுதல அந்த வெளிச்சத்துக்கு உருவமே இல்லையே ஆனா நம்ம பார்க்குறோமே அதனால உருவம் இருந்தால்தான் பார்க்க முடியுங்கிறதும் ஒரு அறியாமை தான் ஆனால் இந்த ஒரு அறியாமையான கருத்தை வச்சுக்கிட்டு சில பேரை குழப்பம் நினைப்பாங்க இதில் தெளிவாக இருக்கணும் காரணம் மூமின்கள் அப்படிங்கிறவங்க நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம் நம்முடைய இலக்கே மறுமையின் வெற்றி தான் இந்த மாதிரி யகூதியத்தான கொள்கை சில பேர் சொல்கிறாங்க பாருங்க அதை நம்பி நரகத்து போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடாது எல்லா மொழியிலும் பாதுகாக்கணும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள் அதாவது சஹாபா பெருமக்களாக இருக்கட்டும் இமாம்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் தாபின்களா இருக்கட்டும் நல்லோர்கள் வலிமார்கள் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு முஸ்லீம் சொல்லாத கருத்தை இந்த யகூதிய கருத்தை இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒன்னே போதும் அவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டு நாம் ஒதுங்கிக் கொள்வதற்கு என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம்